ரிபுகீதை ஆறாவது அத்தியாயம் பிரம்ம தீர்த்த ஸ்நானமும் பிரம்ம மந்திரமும் உரைக்கும் அத்தியாயம் தீன தயாபர குருவே நித்தம் எந்த தீர்த்தத்தில் நீ ஸ்நானமாடுகின்றாய் ஸ்நானமதன் ஸ்வரூபந்தான் என விதமாகும் ஸ்நானத்துக்குரிய மகா மந்திரம்தான் ஆனதவை அதற்குரிய தர்ப்பணந்தான் அமைவதவை ஹோமம்தான் என விதமாகும் நீலலமாய் இவையெல்லாம் அருள்வாயென்ற நிதாகர்க்கு ரிபுமுனிவன் நிகழ்த்தலானான் பூரணமாய் ஆத்மாவுக்கு பின்னமாக பொருந்து பரபிரம்மெனும் தீர்த்தத்தின் கண் சாரமதாய் எப்போதும் ஸ்நானமாடல் சகலத்தின் மேலான ஸ்நானமாகும் தீரமிகும் புத்திரனே இதனை அன்றி தீர்த்தமெதில்லாடலுமே ஸ்நானம் அன்று பேரறிவாம் பரபிரம்ம தீர்த்தத்தின் கண் பேதமர நான் என்றும் நிகழும் அகம் பிரம்மாஸ்மி என்றூரத்த நிச்சயமே மேலான ஸ்நானம் மைந்தா பகருமிதன் சொரூபத்தை விஷாலமாக பரமசிவன் அருளிய பகர கேளாய் அகமனிஷம் பரபிரம்ம ஸ்வரூபமானோன் அகம் சச்சிதானந்த ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரமசிவஸ்வரூபன் என்று அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமனிச்சம் கேவலமாம் பரஸ்வரூபம் அகமனிஷம் கேவலமாம் சாந்த ரூபம் அகமனிஷம் கேவலமாம் நித்யரூபம் அகமனிஷம் கேவலமாம் சுத்த ரூபம் அகமனிஷம் கேவலமாம் புத்த ரூபம் அகமனிஷம் अहमनिशं परब्रह्मस्वरूपनिन्नम् अहं ब्रह्म निश्चय मे महत्तां स्नानम् अहमनिषनिमलात्मस्वरूपमानोन् अहमनिशं निरन्तर मां स्वरूपमानोन् अहमनिषं निष्कळ स्वरूपमानोन् अहमनिशं निष्क्रीय स्वरूपमानोन् अहमनिष स्वरूपमानोन् अहमनिशं निरामय मां स्वरूपमानोन् अहमनिशं परब्रह्मस्वरूपनिन्नम् अहम्ब्रह्म निश्चयमे महतां स्नानम् अहमनिषं निर्मल मां स्वरूपमानोन् अहमनिषं निरावरणस्वरूपमानोन् अहमनिशं निरवयवस्वरूपमानोन् अहमनिशं निर्गुण स्वरूपमानोन् अहमनिशं सर्वात्मस्वरूपमानोन् நிர்குணமாம் ஸ்வரூபமானோன் அகமனிஷம் சர்வாத்மஸ்வரூபமானோன் அகமனிஷம் சர்வமில்லா ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்மஸ்வரூபனென்னம் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமனிஷம் அகந்தையில்லா ஸ்வரூபமானோன் அகமனிஷம் இதந்தையில்லா ஸ்வரூபமானோன் அகமனிஷம் சங்கமில்லா ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பங்கமில்லா ஸ்வரூபமானோன் அகமனிஷம் துரியமதாம் ஸ்வரூபமானோன் அகம் துரியாதீத பரஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்மஸ்வரூபனென்னும் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமனிஷம் விகல்பமில்லா ஸ்வரூபமானோன் அகம் ஆதி அந்தமில்லா ஸ்வரூபமானோன் அகம் அந்ய ஒன்றுமில்லா ஸ்வரூபமானோன் அகம் என்றும் அளவுபடா ஸ்வரூபமானோன் அகமகில பூரணமாம் ஸ்வரூபமானோன் அகமகில காரணமாம் ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்மஸ்வரூபனென்னும் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமகில பூரணவானந்தமானோன் அகம் அபரிச்சின்ன மகானந்தமானோன் அகமனிஷ நிமல பரானந்தமானோன் அகமனிஷம் நிரதிசயானந்தமானோன் அகமனிஷம் சதானந்த கனமேயானோன் அகமனிஷம் சிதானந்த கனமே யானோன் அகமனிஷம் பரபிரம்மமானோன் என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமுண்மை மாத்திரமாம் ஸ்வரூபமானோன் அகம் உணர்வு மாத்திரமாம் ஸ்வரூபமானோன் அகம் இன்ப மாத்திரமாம் ஸ்வரூபமானோன் அகம் ஏக்க மாத்திரமாம் ஸ்வரூபமானோன் அகமச்சல மாத்திரமாம் ஸ்வரூபமானோன் அகமாத்ம மாத்திர மாம் சொரூபமானோன் அகம் பிரம்ம மாத்திர மாம் சொரூபனென்னும் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமனிஷம் ஆகாஷஸ்வரூபமானோன் அகமனிஷம் மகத்தான ஸ்வரூபமானோன் அகமனிஷம் சிதாகாசஸ்வரூபமானோன் அகமனிஷம் சித்கனமாம் ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பராகாசஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரமாத்மஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்மஸ்வரூபனென்னும் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமனிஷம் உடல் பொறிகள் உயிர்கள் உள்ள அகங்காரம் ஆதியில் அஸ்வரூபமானோன் அகமனிச்சம் அறிவுற்ற நாம ரூபம் அணுவுமிலா அத்வைத்த ஸ்வரூபமானோன் அகம் அணுவும் பந்தமிலா நித்திய முக்த ஆகும கண்டை கரசஸ்வரூபமானோன் அகமமல பரபிரம்மஸ்வரூபனென்னும் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமனிஷம் தேக முதல் அஜானாந்தம் அனைத்துக்கும் விலட்சணமாம் ஸ்வரூபமானோன் அகமனிஷம் மனவாக்கு கெட்டாதான அத்வைதா கண்டபர ஸ்வரூபமானோன் அகமகில ஆதாரமாகி நின்று அதன் சங்கம் அணுவுமில் அஸ்வரூபமானோன் அகமமல பரபிரம்மஸ்வரூபன் என்னும் அகம்பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமனிஷம் அறிவுற்ற திருஷ்யங்கள் அனைத்துக்கும் அதீத பரஸ்வரூபமானோன் அகமனிஷம் மறைமுடியால் அறியத்தக்க ஆத்மாவுக்கு பின்ன பரஸ்வரூபமானோன் அகமன்ய அணுவுமில்லாதகமேயாக அமர்கின்ற கண்டபர சொரூபமானோன் அகமமல பரபிரம்ம சொரூபனென்னும் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகம் அகிலர் ஹிருதயத்தும் இருந்தவற்றை அசைக்கினுமே அசஞ்சலமாம் சொரூபமானோன் அகமகில பூத்தமோடு பௌத்திகங்கள் அமர் ஜீவராதியில் அஸ்வரூபமானோன் அகமகில காலமுடைய தேசம் வஸ்து அனைத்துமிலா அத்வைத்த ஸ்வரூபமானோன் அகமமல பரபிரம்ம சொரூபன் என்னும் அகம்பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் இந்த விதம் பரபிரம்ம தீர்த்தத்தின் கண் எளிதாக இயற்றியிடம் ஸ்நானம் சொன்னேன் மைந்த விதை மகிழ்வுடனே ஒரு காலேனும் மயக்கமர கேட்டுணர்வோன் பிரம்மமாவன் பந்தமரு பரபிரம்ம மந்திரத்தை பரமசிவன் பகந்தவன் அம்பகர கேளாய் சந்ததமும் சகல மகா மந்திரத்தும் சாலவும் இம்மந்திரமே சாரமாகும் அகமனிஷம் சத்தான பிரம்மமானோன் அகமனிஷம் சித்தான பிரம்மமானோன் அகமனிஷம் சுகமான பிரம்மமானோன் அகமனிஷம் சுத்தமதாம் பிரம்மமானோன் அகமனிஷம் அத்வைத பிரம்மமானோன் அகமனிஷம் அகண்டபர பிரம்மம் என்னும் அகமில் அகம் பிரம்மாஸ்மி நிச்சயந்தான் அனைத்துக்கும் மேலான மந்திரம் காண் அகமகில காரணமம் பிரம்மமானோன் அகமகில பூரணமாம் பிரம்மமானோன் அகமகில விலக்ஷணமாம் பிரம்மமானோன் அகமன்யம் அணுவுமில்லா பிரம்மமானோன் அகம் அகமாய் அமர்கின்ற பிரம்மமானோன் அகமனிஷம் அகண்டபர பிரம்மம் என்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயந்தான் அனைத்துக்கும் மேலான மந்திரங்கான் அகமனிஷம் மாயையிலா பிரம்மமானோன் அகமாயா விகாரமிலா பிரம்மமானோன் அகமனிஷம் அவித்யில்லா பிரம்மமானோன் அகம் அவையின் விகாரமில்லா பிரம்மமானோன் அகம் இருமை எவையுமில்லா பிரம்மமானோன் அகம் என்றும் ஏகபர பிரம்மம் என்னும் அகமில் அகம் பிரம்மாஸ்மி நிச்சயந்தான் அனைத்துக்கும் மேலான மந்திரங்கான் அகமனிஷம் சத்கணமாம் பிரம்மமானோன் அகமனிஷம் சன்மயமாம் பிரம்மமானோன் அகமனிஷம் சித்கனமாம் பிரம்மமானோன் அகமனிஷம் சின்மயமாம் பிரம்மமானோன் அகமனிஷம் சுககனமாம் பிரம்மமானோன் அகமனிஷம் சூக்மபர பிரம்மம் என்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயந்தான் அனைத்துக்கும் மேலான மந்திரம் காண் அகமனிஷம் நித்திய பர பிரம்மமானோன் அகமனிஷம் சுத்த பர பிரம்மமானோன் அகமனிஷம் புத்த பர பிரம்மமானோன் அகமனிஷம் முக்த பர பிரம்மமானோன் அகமனிஷம் அமல பர பிரம்மமானோன் அகமனிஷம் அகண்ட பர பிரம்மம் என்னம் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயந்தான் அனைத்துக்கும் மேலான மந்திரங்கான் அகமனிஷம் பிரஜான ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரமாத்மஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரமசிவஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரிசுத்த ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பராத்பரமாம் ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்ம ஸ்வரூபனென்னம் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயந்தான் அனைத்துக்கும் மேலான மந்திரங்காள் அகமனிஷன் நிரஞ்சனமாம் ஸ்வரூபமானோன் அகமனிஷம் நிர்குண மாம்சரூபமானோன் அகமனிஷம் நிராவரணஸ்வரூபமானோன் அகமனிஷம் நிஷ்கிரியஸ்வரூபமானோன் அகமனிஷம் நிராமயமாம் ஸ்வரூபமானோன் அகநிமல பரபிரம்மஸ்வரூபனென்னம் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயந்தான் அனைத்துக்கும் மேலான மந்திரங்கான் அகமனிஷம் சங்கமிலா ஸ்வரூபமானோன் அகமனிஷம் சாந்தபரஸ்வரூபமானோன் அகமனிஷம் பங்கமிலா ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரமாத்மஸ்வரூபமானோன் அகமனிஷம் பாசமிலா ஸ்வரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்மஸ்வரூபனென்னம் அகமில்லகம் பிரம்மாஸ்மி நிச்சயந்தான் அனைத்துக்கும் மேலான மந்திரங்கான் அகமகில ஜெகஜீவ பரமாய் நின்று அப்பே தம்மணுவுமில் அசரூபமானோன் அகமகில வேதமுடி நூல்களாலும் அரியும கண்டை கரச சொரூபமானோன் அகமனிஷம் சத்திய சித் சுகமாய் நின்ற அத்வைத பரபிரம்ம ஸ்வரூபனென்னும் அகமில் அகம் பிரம்மாஸ்மி நிச்சயந்தான் அனைத்துக்கும் மேலான மந்திரங்கான் அகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை நித்தியமுமே ஆதரவாய் இடைவிடாமல் வெகு கால பரியந்தம் ஜபித்து கொண்டே விமல பர ஞானத்தை பழகல் வேண்டும் மகிழுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் மகத்தான பாவமெல்லாம் நாசம் செய்யும் துகளிலகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் துவைதத்தால் வரும் துயரை நாசம் செய்யும் புகழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் பொய்யான பேதமெல்லாம் நாசம் செய்யும் திகழும் அகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் திருடச்சித்தாரோகமெல்லாம் நாசம் செய்யும் மகிழுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் மனதிலுள்ள வியாதி எல்லாம் நாசம் செய்யும் பகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் பலவாதி வியாதிகளை நாசம் செய்யும் நிகழுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் நினைவுற்ற சோகமெல்லாம் நாசம் செய்யும் அகலுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் அகத்தில் அகத்திலுள்ள காமமெல்லாம் நாசம் செய்யும் திகழுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் திரளுற்ற கோபமெல்லாம் நாசம் செய்யும் மிகவும் அகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் மேவிய சங்கல்பமெல்லாம் நாசம் செய்யும் பகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் பலவிதமாம் சிந்தைகளை நாசம் செய்யும் அகலுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் அகமென்னும் துயரையெல்லாம் நாசம் செய்யும் இகழ்விலகம் பிரம்மாஸ்மி மந்தீரந்தான் இதுவென்னும் துயரையெல்லாம் நாசம் செய்யும் திகழுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் திருஷ்யமாம் யாவையுமே நாசம் செய்யும் அமல அகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் அஜானம் அனைத்தையுமே நாசம் செய்யும் அமல அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அவிவேகம் அனைத்தையுமே நாசம் செய்யும் அமல அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அபிமானம் அனைத்தையுமே நாசம் செய்யும் அமல அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அறந்தை மிகும் பவத்தையெல்லாம் நாசம் செய்யும் திகழுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் தேகத்தின் தோஷமெல்லாம் நாசம் செய்யும் இகழ்விலகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் இந்திரிய தோஷமெல்லாம் நாசம் செய்யும் மகிழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் மனமுதலின் தோஷமெல்லாம் நாசம் செய்யும் பகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் பல கோட்டி தோஷமுமே நாசம் செய்யும் ஏற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் எந்திர தந்திரமெல்லாம் நாசம் செய்யும் திற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் திஷ்டமதிஷ்டங்களெல்லாம் நாசம் செய்யும் மற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் அசத்தான மயக்கமெல்லாம் நாசம் செய்யும் தோற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் தோன்றிய யத்வைத்தமுமே நாசம் செய்யும் போற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் பூதங்கள் அனைத்தையுமே நாசம் செய்யும் தொற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் தொடர்புவன யாவையுமே நாசம் செய்யும் மாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் அனான்ம உணர்வனைத்தையுமே நாசம் செய்யும் சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் ஜகஜீவ பரமவையும் நாசம் செய்யும் சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் சந்ததமாம் தியானத்தை சாரப்பண்ணம் சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்தீரம்தான் சவிகல்ப சமாதியினை சாரப்பண்ணம் சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்தீரந்தான் சகல விகல்பமற்ற சமாதி நல்கும் சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்தீரந்தான் சலனமிலா அபரோக்ஷ ஞானம் நல்கும் நிகரிலகம் பிரம்மாஸ்மி மந்தீரந்தான் நிகழ்சத்வாபத்தி எனும் பூமி நல்கும் இகழ்விலகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் இசைத்தவசம் சக்தி எனும் பூமி நல்கும் பகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் பதார்த்தாபாவனை என்னும் பூமி நல்கும் துகளிலகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் துரிகை என்றோதிய நற்பூமி நல்கும் அனிச்சமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் அமலாத்ம ஞானத்தை விளக்குவிக்கும் அனிச்சமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் அமலாத்ம லோகத்தின் ஜெயத்தை நல்கும் அனிச்சமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் அதிசயமாமாத்ம சுகம் தனகே நல்கும் அனிச்சமகம் பிரம்மாஸ்மி மந்திரந்தான் அகண்டமதா மோக்ஷ சுகம் அளிக்குமன்றே அரிய அகம் பிரம்மாஸ்மி மந்திரத்துக்கு அதிசயமாம் மந்திரமே ஒன்றும் இல்லை பரவுமிழு கோடி மகா மந்திரந்தான் பல கோடி ஜன்மங்கள் தருவதன்றே மறுவியிடும் ஜன்மங்கள் மாற்றாதென்று மற்றதனால் அனைத்துக்கும் மேலாகின்ற துரிஷில் அகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை தொடர்ந்த கில மந்திரமும் தொலைக்க வேண்டும் பலவிதமா மந்திரமும் தூரத்தள்ளி பயிலும் அகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை நிலையுறவே ஆதரவாக இடைவிடாமல் நித்தமுமே முமுட்சுவெல்லாம் பழகல் வேண்டும் சலனமில்லா பழக்கந்தான் ஞான மோட்சம் சகலமுமே சடுதியினில் சித்தியாகும் தலைமையுறும் பரமசிவன் சரணம் தொட்டு தத்துவமாய் நவில்கின்றேன் சங்கை இல்லை சகலமதாம் வேதத்தும் வேதாந்தத்தும் சகல இதிகாசத்தும் சாஸ்திரத்தும் மிகவும் மகா ரகசியமாம் இவ்வர்த்தத்தை மெய்யுணர்வானந்தகனமான ஈசன் அகிலர்க்கும் ஹிதமாக என்னிடத்தே அருளிய பாணிதாகனின கருளி செய்தேன் புகழுமிதை ஆதரவாக்கிட்டுணர்ந்தோன் பூரணமாம் பரபிரம்மம் ஆவன் நன்றே கற்பிதமாய் காண்பதெல்லாம் என்றும் பொய்யே களங்கமிலா பரமசிவம் ஒன்றே மெய்யாம் துர்பலமாமனவாக்கு பொறிகள் ஒன்றால் தொடரவொனா பேரறிவானந்தமான தற்பரமே அகமென்னும் புத்தி தானே தகுமோக்ஷ காரணமீதுருதி என்றே நிர்பயமாரிபு முனிவன் நிதாகனுக்கு நீராடல் மந்திரமும் நிகழ்த்தினானால் நிர்விகார நிரஞ்சன நிர்குண நித்திய நிஷ்கள நின்மலமாகிய பிரிவில் சத்திய சிற்சுக பூரண பிரம்மம் நானென பேசிய ஸ்நானமும் அரு அகம் பிரம்மாஸ்மி எனச் ஆசின் மந்திரமும் மற்று யாவுமே பரம ஆனந்த தாண்டவ மாடனம் பரசிவன் பரிபூரண ரூபமே நம் பரசிவன் பரிபூரண ரூபமே பரம ஆனந்த தாண்டவ மாடனம் பரசிவன் பரே பூரண ரூபமே ஆறாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்